திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பூந்தராய் திருச்சிற்றம்பலம் பந்து சேர்விரலால் பவள தொவர் வாயினால் பனி மாமதி போல் மோக தந்தமில் புகழால் மலை மாதோடும் மதிபீரான் வந்து சேர்விடோ வானவரெத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்திரைஞ்சி பொழி பூந்தராய் போற்றுதுமே தார் சடை கணி வள்ளலின் சீர் துணை பதம் உன்னோர் பேர் சிறக்கு பெருமொழி உய்வகை ஏர் சிறக்கோ கிளியன ஊரனே காவியங்கர கண்ணினாள் கனே தொண்டை வாய்கதேர் முத்தனல் வெண்ணகை தூவியம் பெடை அன்னடை சுரி மென்குழலாள் தேவியோன் திருமேனியோர் பகமாய் ஒன்றே ஒன்றிரண்டொரு மூன்றொடு சேர்பதி பூவிலந்தனொப்பவர் பூந்தராய் போற்றுதோமே வன்மை செய்யும் வறுமை வந்தாலோமே தன்மையில் சார்பிறந்தாலுமே புன்மை கண்ணியர் பூசலூற்றாலுமே நன்மையூற்ற கிளி என்ன ஊரனே பையராவரும் மல்குள் மெல்லியல் பஞ்சு நேரடி வஞ்சி கொள்ளுண்ணிடை தையலாளோரு மிரை சாருமிடோ செய்யலாங்கழு நீர் கமலம் மலர் தேரலோரலின் சேருலராதனர் பொய்யிலமரையோர் பயில் பூந்தராய் போற்றுதுமே பன்னி பனுவல்லகதியன் உன்னி உருத்தும் சுகத்தவன் மன்னீராகம் முகத்தவரோதலும் முன்னில் நின்ற கிளியன்ன ஊரனே முள்ளினான் முகை மொட்டியல் கோங்கின் அரும்பு தேன்கொள் குறும்பை மூவாமருந் துள்ளியன் நின்ற பைம்பொற்கலசதிய ஒத்த முலை வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனியின் மேவினார்பதி விமறு தன் பொழே புள்ளினந்துயில் மல்கிய பூந்தராய் போற்றுதோமே அன்பர் வேண்டும் அவையளி சோதியார் வந்தர் நெஞ்சல் மறுபலில்லா போதல் துன்பம் தீர்த்து சுகங்கொடு கண்ணுதல் இன்பம் தேக்கோ கிளியன்ன பூரணே பண்ணியந்தெழு மென்மொழியாள் பகர் கோதையேர்த்திகள் பைந்தளிர் மேனியோர் பெண்ணி என்ற மொய் பிற்பெருமார்கிடோ பெய்வளையார் கண்ணியந்தெழு காவி நீல மல்கிய காமருவாவினர் புண்ணியருரையும் பதிபூந்தராய் போற்றுதோமே செய்யோ வண்ணோ சிரித்து புறமிசை பெய்யம் வண்ண பெருந்தகையானதோர் உயோ வண்ணமிங்குன்னருள் நோக்கிட மெய்யோ வண்ண கிளியன்னூரனே வாழிலாமதி பொல்லுதலால் மட மாழையொன் கண்ணா வண்டரளன் நகை பாண்டிலாவிய இன்னிசையார் மொழி பவையோட்டோ செண்ணிலா செஞ்சடை எம்மண்ணல் சேர்வதே சீகர பெருங்கோயில் சூழ் போணிலா நுழையும் பொழிர் பூங்கராய் போற்றுதுமே என் எண்பெறாவினை கேது செய் நின்னருள் நண்போரா பவம் இயற்றிடில் நேரி மண் போரா முழு செல்வமும் மல்குமால் பொன் போராத கிளியன்ன ஊரனே காருள கவிய வார்குழலாழ்கையர் கண்ணினாள் பொயர் காலொளி மின்னிடை வாருளவிய மென்முலையாள் மலை மதுடனாய் நீருளவிய சென்னியன் மன்னே நிகரநாமம் முன்னான்கு நிகழ்பதி போருலவேயில் சூழ்பொழிற் பூந்தராய் போற்றுதுமே மூவராயினும் முக்கண்ணனின் அருள் மேவோராதுமே லக்கிடர்பாலரோ தாவுராதுனதைந்திழு துன்னிட தேவராக்கோ கிளியன்ன காசை சேர்குழலால் கயலேர்த்தடங் கண்ணி காம்பன தொட்கதிர் மென்முலை தீசு சேர்மலை மாதமரும் திரு மார்பகல தீசன்மேவோ இருங்கையிலை எடுத்த ஆனை அன்றடர் தாண்டினை சேவடி பூசை செய்பவர் செழ்பொழிற் பூந்தராய் போற்றுதோமே திறம் மிகுந்த போற்றுதுமே திறமிகுந்த உரம் மிகுந்த ராவணன் கீண்டலும் நிறமிகுத்து நெறித்தவனோதலால் வரம் வேகுந்த கிளியண்ணபூரனே கொங்கு சேர்குழலால் நிழல் வெண்ணகை கோவை வாய் பேரிடையாளோமை பங்கு சேர்த்திரு மார்புடையார் படர்த்தியுருவாய் மங்குல் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர் வான்பிசை வந்தேழு பொங்கு நீரின் மீதந்தனர் பூந்தராய் போற்றுதோமே நீதியோற்றிடோ நான் முகன் நரணன் பேதமோற்று பிரிந்தழலாய் நீமேர் நாதனூற்றன நன்மலர்வாயிரு கீதமேற்ற கிளியன ஊரனே கலபமாமையேலாரியலாள் கரும் பன்னமென்னோ யாழ்கதிர்வாணோதல் குலபு பூங்குழலாளுமை கூரனை வேறுரையால் அளவை சொல்லோபார் தேரமண் நாடர்கள் ஆக்கினான் தன்னை நன்னலோ நல்குனர் புலவர் தாம் புகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதுமே மங்கையர்கர சோடு கூல சிறை பொங்கழற் சோரம் போக்கென பூழியன் சங்கை மாற்றி சமணரை தாழ்த்தவோ இங்குரைத்த கிளியன்ன ஊரனே தேம்பல்லுன்னிடையால் செழு செலன கண்ணியோடன் சேர்விடம் தேனமர் பூம்பொழில் திகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதோமென் ஓம்பூதன்மையன் மொத்தமிழ் நான் மறை ஞான சம்பந்தன் உன் தமிழ் மாலை கொண்டபடியேவை ஏத்த வல்லார் கடையாவினையே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி நிறைய வாழ்கிளி அன்னபூரிசனை உரையும் ஞான சம்பந்தன் சொல் சீரினை அறைய நின்றன பத்து வல்லார்க்குமே குறையிலாது கொடுமை தவிர்வரே குறிப்பு சித்தாந்தம் மலர் ஐந்து இதழ் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தலைப்பேட்டிலிருந்து எடுக்கப்பட்டது சுவாமி அகஸ்தீஸ்வரர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி திருச்சிற்றம்பலம்